ஸ்தலம் திருச்சிராப்பள்ளி திருக்குறுந்தொகை திருச்சிற்றம்பலம் மட்டு வார்கோழலாளோடு மால்வேடை இட்டமாபோகன் தேருங்கிறைவனார் கட்டு நீத்தவர் கிணருளே செய்யம் சிட்டர் போலோ சீரா பள்ளி செல்வரே அரிய தலை வெட்டி வட்டாடினார் அரியன் தோழுதேத்தும் அரும்பொருள் பெரியவன் பள்ளியை பேணோவார் அரியன் தோழ அங்கிருப்பார்களே அரிச்சீரா பகல்லை வராலாட்டுண்டு சுருச்சீராது நெஞ்சே ஒன்று சொல்ல கேள் திருச்சீராப்பள்ளி என்றலும் தீவினை நரிச்சீராது நடக்கும் நடக்குமே தாயுமாயனகேதலை கண்ணுமாய் பேயனேயும் ஆண்ட பெருந்தகை தேயநாதன் சீரா பள்ளி மேவிய நாயனாரணம் வினை நாசமே சுவாமி தாயுமானவர் அம்பாள் மட்டுவார் குழலி திருச்சிற்றம்பலம்